பின்னும் மீள வைக்கிறான் அன்றியும் அவன் மிகவும் மன்னிப்பவன் மிக்க அன்புடையவன் அவனே அரசுக்கு உடையவன் பெரும் தன்மை மிக்கவன் தான் விரும்பியவற்றை செய்கிறவன் நபியே அந்த படைகளின் செய்தி உமக்கு வந்ததா புறாவனுடையவும் சமூதுடையவும் எனினும் நிராகரிப்பவர்கள் பொய்ப்பிப்பதிலேயே இருக்கின்றனர் ஆனால் அல்லாஹுவோ அவர்களை முற்றிலும் சூழ்ந்திருக்கிறான் நிராகரிப்போர் எவ்வளவு முயன்றாலும் இது பெருமை பொருந்திய குரானாக இருக்கும் எவ்வித மாற்றத்திற்கும் இடமில்லாமல் லவ்ஹுல் மஹூலில் பதிவாகி பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது